சிறக்கும் கமல திருவேனின் சேவடி சென்னை வேக்க துறக்கம் தருணில் துணை வரும் நீயும் துரியமற்ற உறக்கம் தர வந்து உடம்போடு உயிர் உறவற்று அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே